الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام ஆரம்பமாக ஹதரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வாலி வசல்லம் அவர்கள் மேல் ஒரு சலவா சொல்லி இன்ஷா அல்லா அதுக்கு பிறகு பயான ஆரம்பிக்கிறோம் எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லா சலவா சொல்றோம்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 பிறகு மண்ணை கொஞ்சம் போட்டு ஒரு சட்டியை செய்யலாம் முட்டியை செய்யலாம் பானையை செய்யலாம் ஃபேன் செய்யறாங்க கூட்டவும் செய்யறாங்க உண்டாக்க முடியும் ஆனால் தாய்மார்களை படைக்க முடியாது படைப்பவன் ஹாலிக் அல்லாஹ் மாத்திரம்தான் அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி படைக்கிறான் பூவல்லது யுசவ் இருக்கும் சில அர்ஹாமி கைஃபயஷா கேட்டாங்களா முஷ்ரிகீன்கள் வந்து யகூதிகள் வந்து கேட்டாங்க யார் சூழல்லா சொல்லல்லாஹு அழகி வாலி வசல்ல உங்க அல்லா யாரு அல்லா அல்லா அல்லான்னு சொல்லி தாவத்து கொடுக்குறீங்க அல்லாவை பத்தி மக்களுக்கு விளங்க வைக்கிறீங்க எல்லா சக்தி அல்லாஹுக்கு சொல்றீங்க அந்த அல்லா யாரு அவன் எப்படிப்பட்டவன் தாய்மாரிலே சகோதரிகளை இப்ப அல்லா என்ன செஞ்சான் எழுபதினாயிரம் மலாய்க்கத்துமார்களோடு அல்லா ஹதர ஜிபீர் அனுப்பினான் ஹதர ஜிபுல் அலி இஸ்லாம் வந்தாங்க வந்து சொன்னாங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் புல் நபியை நீங்க சொல்லுங்க ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹ் பத்தி கேட்கிறாங்களா அவங்க இந்த ஏழு வானம் ஏழு பூமியில சொந்தக்காரன் அல்லாஹ் பத்தி கேட்கிறாங்களா நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு அல்லாஹ் யார் தெரியுமா அஹத் தாய்மார்களே அஹத் என்பது வேற வாஹித் என்பது வேற அஹத் என்று சொன்னா யாரை கற்பனை பண்ணினால் கற்பனை பண்ண முடியாதோ யாரை சிந்தித்தால் சிந்தனைக்குள்ளே வரமாட்டானோ யாருக்கு உருவம் கொடுத்தால் உருவம் கொடுக்க முடியாதோ அவன் தான் அகத் இந்த வானம் இருக்கலையே வானத்தை படைத்தானே அந்த வானத்தை விசைரி ஆமதின் தரவுனகா எந்த தூணும் இல்லாமல் நிறுத்தினானே சவா சவாவா ஒன்றல்ல ஏழாக வானமாக படைத்தானே அந்த வானத்தை என்ன மூலப்பொருளால் படைத்தான் வானத்தை படைக்க முன்னால் வானம் எங்கே இருந்தது தாய்மார்களே வானத்தை பார்த்து வானத்தை படைக்கல பூமியை பார்த்து பூமியை படைக்கல காற்றை பார்த்து காற்றை படைக்கல சிங்கம் என்று ஒன்றை படைக்க முன்னால் இந்த உலகத்துல சிங்கம் ஒன்று இல்ல பறவைகளை படைக்க முன்னால் இந்த உலகத்துல பறவை என்று ஒரு உலகம் இல்ல மீனத்தை படைக்க முன்னால் இந்த உலகத்துல மீன் என்ற ஒரு இனம் இல்ல தண்ணீரை படைக்க முன்னால் தண்ணீர் என்ற உலகத்துல இல்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த உலகத்திலே மூணிலே ரெண்டை தண்ணி ஆக்கினான் அவன் தான் அஹத் அவன் தான் அல்லாஹ் தாய்மார்களே இந்த உலகத்திலே ஒரு துளி ஒரு துளி ஒரு துளி மணல் இருக்கல்ல இவ்வளவு பிரமாண்டமான பாலைவனத்தை மணல் துளியால் படைத்தானே அவன் தான் அஹத் அவன் தான் அல்லா தாய்மார்களே சகோதரிகளை இந்த உலகத்துல காற்று இல்லை இந்த உலகத்துல மீனினங்கள் மீலோகத்துல பறவைகள் இந்த உலகத்துல நான் நீங்க ஆண் பெண் மனிதர்கள் ஜின்கள் மழக்கத்துகள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம களிமா சொல்றோம் இல்லையா களிமாட முதலாவது என்ன சொல்றோம் தாய்மார்களை இதை நம்ம சொல்றோம் நம்ம மட்டுமல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு அபிமார்கள் இருபத்தி நாலு சஹாபிகள் அவுளியாக்கள் நாதாக்கள் குத்துமார்கள் குத்துபுலா குத்தாபுகள் ஷேகுமார்கள் அவுளியாக்கள் உலகத்திலே வந்த முஸ்லீம்கள் அத்துணையுமே சொன்னது லா இலாக இல்லல்லா நபிமார்கள் படித்து கொடுத்த பாடம் லா இலாக இல்லல்லா லாடா என்ன அர்த்தம் லாடா என்ன அர்த்தம் லா இலாக இல்லல்லா என்ன அர்த்தம் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அதெல்லாம் முழுமையான கருத்து லா லான்னா என்ன தாய்மார்களே இல்லே லா இல்லே லா இலாக இல்லல்லா சொல்லியிருக்கோம் இல்லையா அதுல லாக்கு மட்டும் என்ன அர்த்தம் தாய்மார்களே இல்லே அல்லாஹ் சொல்றா முதலாவது இல்லேன்னு சொல்லுங்க வானத்தை கொண்டு ஒண்ணும் இல்லை மேகத்தை கொண்டு ஒண்ணும் இல்லை மேகத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறது அல்ல பூமியை கொண்டு ஒண்ணும் இல்ல பூமியில விவசாயத்தை வெளியாக்குறது அல்ல ஆந்தும் காற்று அல்லாது சொந்தம் பூமிக்கு அல்லாது சொந்தம் மாடுகள் அல்லாது சொந்தம் தண்ணீர் அல்லாது சொந்தம் நம்ம போடுகின்ற விதை அல்லாது சொந்தம் தாய்மார்களே அந்த விலை விதையை பூமிக்குள்ளே போட்ட பிறகு அதை வெடிக்க வைத்து மரமாக செடியாக அரிசியாக தானியமாக வெளியாக்குறது யாரு அல்லாஹ் லா உலகத்துல எதை கொண்டு எதுவும் இல்லை தாய்மார்களே என்னுடைய முகம் நான் நினைத்த முகம் அல்ல லா நான் பேசுகின்ற குரல் நான் நினைத்த குரல் அல்ல லா என்னுடைய குணம் நான் நினைத்த குணம் அல்ல லா இந்த முகத்தை அல்லா தந்தான் நான் ஆண் என்றால் நான் நினைத்த ஆனா இல்ல தாய்மார்களே ஆணை ஆணாக்கியதல்லா பெண்ணை பெண்ணாக ஆக்கியதல்லா லா ஒன்னு நம்ம கையில கிடையாது ஹயாத்து நம்ம கையில கிடையாது அஹ்ரஜகும் அல்லா சொல்றான் நான் வெளியாக்கினே டாக்டர் வெளியாக்கல்ல ஊசி வெளியாக்கல்ல உலகத்தில் மருந்துகள் வெளியாக்கல்ல அஹ்ரஜக்கும் தாயிட வயிற்றிலிருந்து உங்களை நான் வெளியாக்கினேன் சும்மா அமாத்தகு பிறகு நான் மௌத்தாக்குவேன் லா வருவது நம்ம கையில கிடையாது போவது நம்ம கையில கிடையாது மேலான தாய்மார்களே சகோதரிகளே ஆகையால் அல்லாஹு சுபகான அவன் தான் ஹாலி அவன் தான் உலகத்தில் எல்லாத்தையும் படைத்தான் ஆணாக படைச்சிருக்கிறான் பெண்ணா படைச்சிருக்கிறான் அறிவாளி ஆக்கிறான் ஏழை ஆக்கி இருக்கிறான் பணக்காரன் ஆக்கி இருக்கிறான் மேலான தாய்மாலை சகோதரிகளே அப்ப அல்லா படைப்புலே ஆக சிறந்த படைப்பு மனிதன் தான் அது ஆளா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உலகத்தில் அல்லாஹ் எந்த ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அமைப்பு கொடுத்திருக்கிறான் சில பேர் வெள்ளையாக சில பேர் கருப்பாக சில பேர் நெட்டையாக சில பேர் கட்டையாக டாக்டராக லோயராக இன்ஜினியராக முக்தியாக ஷேகுல் அதீஷாக ஆலிமாக மேலான தாய்மார்களே உலகத்தில் எந்த அமைப்புல படைத்தாலும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு உலகத்திலே எந்த அமைப்பும் எந்த சாதனமும் அல்லாஹுவை நெருங்க உதவாது தக்குவாவை தவிர இன்ன அக்கிரமக்கும் எந்த அல்லாஹ் அத்துக்காக்கும் அல்லாஹ் கருப்பை பார்க்கறது இல்லை அல்லாஹ் சிகப்ப பார்க்கறது இல்லை அல்லா அறிவை பார்க்கறது இல்லை அல்லாஹ் பணத்தை பார்க்கறது இல்லை பிறந்த ஊரை பார்க்கறது இல்லை பிறந்த நாட்டை பார்க்கறது இல்லை சவுதியில பிறந்தா சொர்க்கவாதியா கொழும்புல பிறந்தா நரகவாதியா மதியனால பிறந்துட்டா நேர சொர்க்கமா ஏதோ சூடான்ல பிறந்துட்டா நரகவாதியா எந்த நாட்டில பிறங்க அரபியாருங்க அஜமியாருங்க பிரச்சனை இல்லை ஆடாருங்க பெண்ணாருங்க பிரச்சனை இல்லை பணம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கணும் பிரச்சனை இல்லை அறிவு இருக்கட்டும் இல்லாமல் இருக்கணும் பிரச்சனை இல்லை ஆளா தாய்மார்களே அல்லாட பயம் அல்லாத அச்சம் மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையுடைய அந்த பயம் இல்லையா பெரிய நஷ்டவாதி ஆக மேலான தாய்மாரி சோதரிகளே நாங்க பாக்குறோம் சஹாபா ரவி அல்லாஹ் அன்னு எல்லா சஹாபாலும் தான் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது எந்த சஹாபாவுடைய ஆணுடைய வாழ்க்கையும் பாருங்க பெண்ணுடைய வாழ்க்கையும் பாருங்க சுபகான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நன்மார சொல்லப்பட்ட சஹாபிகள் முதல் சஹாபி ஹலத் அபூபக் அல்லாஹு தாலான் எட்டு சொர்க்கம் நன்மார சொல்லப்பட்ட சஹாபி ஒரு தடவை போறாங்க ஒரு கபரடியை தாண்டி போறாங்க ஒரு ஜனாசாவை பார்க்கறாங்க அப்படியே உட்கார்ந்து ஜனாசாவை பார்த்து அழுகிறாங்க கபுராலியே நீ சொருக்கத்துடைய பூஞ்சோலியா நரகத்தின் படுகூடியா நீ நல்லவனா கெட்டவனா முன்கரனுக்குடைய கேள்விக்கு பதில் சொன்னாயா இல்லையா உன கபுர் எப்படி இருக்கிறது சொன்னாங்க நான் என்னென்னவோ பார்த்தேன் ஆனால் கபரை போல பயங்கரமான இடத்தை பார்க்கல கபரு மகா மோசமான இடம் கபரை பயப்படாத நபியோ கபரை பயப்படாத வழியோ கபரை பயப்படாத சஹாபியோ இல்லை தாய்மார்களே நானும் நீங்களும் கபருக்கு போகத்தான் இருக்கிறோம் யாரும் தப்பிக்க முடியாது மேலான தாய்மார்களே இப்ப பாருங்க சொர்க்கத்துக்கு நபிமார்கள் எல்லாம் போன பிறகு முதலாவது சொர்க்கம் போற அதாவது அபூபக்கல்லா தாலானு அந்த இடத்துல சொல்றாங்களா அபூபக்கரே இன்னொருவருட கபரை பார்த்து அழுகிறீங்களே உங்களுக்கு கபர் இல்லையா உங்களுக்கு சக்கராத் இல்லையா உங்களுக்கு மவுத்து இல்லையா நீங்களும் கபருக்கு போகணும் தானே எந்த அழுகிறாங்க அழுகிறாங்க தாய்மார்களே அவங்களோட கண்ணீர் எல்லாம் கீழே விழுந்து அங்க இருக்கிற மண் எல்லாம் சவதியாகி சேராகி அந்த அளவுக்கு அழுகிறாங்க கை பஹாலியா அமல் سوء أعمالي كثير زاد تاتي قليل أين موسى أين عيسى أين يحيى أين نور أنت ياسن ديك عاصم تب إلى مولى الجليل الله أكبر حضرت أبو بكر رضي الله சொல்றாங்க கைஃப ஹாலி யா இலாஹி யாழ்லா என்னுடைய நிலைமை என்னாகுமோ மௌத்துக்கு பிறகு என்ன கபரு சொர்க்கத்தின் பூஞ்சோலையா நரகத்தின் படுகொலியா கபரு என்னாகுமோ லைசலி கயிறு அமல் என்ற எந்த நல் அமலும் இல்லையே சுபஹான் அல்லாஹ் தாய்மார்களே யார்கிட்ட எந்த அமலும் இல்லையா அதில் தபூபக்கிறது எல்லாஹு தாலான் மேலான தாய்மாலே சகோதரிகளே எந்த சஹாபிய சஹாபி இல்லைனாலும் பாவியாவான் காபிராக மாட்டான் ஆனால் ஹதரத் அபூபக்கரை எவன் சஹாபி இல்லைன்னு அவன் காபிர் ஆயிடுவான் தாய்மார்களே ஹதரத் உமர் ரவி எல்லாம் சொல்றாங்க ஏன வாழ்க்கையில செய்த அத்துணை அமலையும் நான் அபூபக்கருக்கு தாரை வார்க்க தயார் அவர் சவுர் கோயில ரசூலுல்லாவோட இருந்த அந்த அமலை மாத்திரம் எனக்கு தந்தார் சவுர் கோயில ஹதரத் அபூபக்கர் எல்லாம் இருந்த அந்த அமல் இருக்கே உமர் ரவி எல்லாம் தந்த வாழ்க்கையில செய்த அத்துணை அமலுக்கும் ஈடாகாது எட்டு சொற்க நன்மாறு சொல்லப்பட்ட சஹாபி மேலான தாய்மாலே சோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வாலி வசல்லம் எவ்வளவு அன்புன்னார் சொல்லல்லா அலி சொல்லம் அந்த அபூபக்கெல்லாம் மேல ஒரு தடவை ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாங்க ஒரு குளத்துல எல்லாம் குளிக்கிறாங்க ஹதரத்தர சூழலாவும் குளிக்கிறாங்க அபூபக்கரது எல்லாம் குளிக்கிறாங்க சொன்னாங்க நீங்க யார யாரு ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள போய் சீக்கிரமா புடிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி ஹதரத்தர சூழலா வேகமாக நீந்தி போய் அபூபக்கரது எல்லாம் தாளம் கட்டி அணைச்சு கொண்டாங்க சொன்னாங்க எனக்கு பயமா இருந்துச்சு யாராவது வந்து அபூபக்கரை பிடிச்சிருவீங்களோ ஏனென்றால் அல்லாக்கு அடுத்து இந்த உலகத்திலே நான் ஒருவனை நேசிப்பதா இருந்தால் அது அபூபக்கராக இருக்கும் நாங்கள் ரசூலுல்லா சொல்லுவாங்க தாய்மார் நம்ம எல்லாம் தொழுகிறோம் இல்லையா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டோம் அதுக்கு பிறகு ருக்குக்கு போகல அல்லாஹ் அக்பர் மேல நிலைக்கு வரும் பொழுது அல்லாஹ் அக்பர் தான் இருந்துச்சு சுஜூதுக்கு போகல அல்லாஹ் அக்பர் தான் எல்லா இடத்துலயும் அபூபக் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லணும் ஆனா ருக்குலேருந்து எழும்புவது சமி அல்லா குலிவன் ஹமிதா எப்ப தெரியுமா ஆச்சு மேலான தாய்மார்களே அதற்கு அபூபக் அல்லாத்தால அவ்வளவு தக்பீர்ல ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க ஒரு நாள் லேட் ஆயிருச்சு ஓடி வாராங்க ஓடி வந்து பார்த்தா அதற்கு ரசூலுல்லா சொல்லா அலை செல்லும் ருக்கூல இருக்கிறாங்க அப்ப ருக்கூல இருந்தா என்ன செய்யலாம் அந்த ரக்காத்துல போய் சேர்ந்துடலாம் சமையல்லா இவன் அந்த மேல வந்துட்டா சேர முடியாது அதற்கு அபூபக்கர் அல்லாஹ் தாலானு அந்த ரக்காத்து கிடைச்சிருச்சே முதலாவது ரக்காத்து கிடைச்சிருச்சு அல்ஹம்துல்லான்னாங்க வெளியில இருந்து மேலான தாய்மார்களே அல்லா என்ன செஞ்சா ஹதரத்த ரசூலுல்லா சல்லா அலிஸ்லத்துக்கு ஜிப்ராயில் அலிஹிஸ்லாத்த அனுப்புறான் உங்க உங்க நண்பன் ஏண்ட அடிமை உங்க சஹாபி ஹதரத் அபூபக்கர் என்னை புகழ்ந்தார் அதை நான் கேட்டு விட்டேன் என்ற செய்தியே அல்லா ஜிபுல் இஸ்லாம் மூலமாக அனுப்பும் பொழுது ஹதரத் ரசூ சல்லா செல்லம் ருக்கூல் என்று எழும்பும் பொழுது சமி அல்லா உலிமன் ஹமிதா அபூபக்கர் அல்லாஹ் போய் புகழ்ந்தாரே அல்லாஹ் கேட்டுட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை சொல்லி அதரத்தர சூழல்லா எந்திரிச்சாங்க அன்று முதல் கியாமத்து நாள் வரை ருக்குல என்று எழும்பும் பொழுது சமி அல்லா ஒலிமன் ஹமிதா தான் சொல்லணும் அபூபக்கரது எல்லாஹு தாலான் போய் கண்ணியப்படுத்த தாய்மார்கள் அல்லாஹு அக்பர் எவ்வளவு சிறப்பான சஹாபி பாத்தீங்களா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் சொர்க்கம் போன பிறகு முதலாவது சொர்க்கம் போற அபூபக்கரை சொல்றாங்க எந்த எந்த அமலும் இல்லையே நாளை கியாமத்து நாள நூ அலை மூசா அலை ஈசா அலை சலாம் எல்லாம் யா நப்சி யா நப்சி என்று சொல்லும் பொழுது அந்த சித்திக்கு ஆசி ஓ பாவியான சித்திக்கே அல்லாட தௌபா செய்யுங்க அல்லா உங்களை மன்னிக்காவிட்டா நீங்கள் நாசமாயிருவீங்க ஜுதுபிலு துபிகயா இலாஹி மல்லஹூசாதுன் கலீல் مفلس இந்த பாபிக ஜலீல் அருமையான வைத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வேளாண் தாய்மார்களே முஃப்லிஸ் என்றாங்க நான் ஒரு பங்குலக்கார் என்றாங்க நன்மை இல்லாதவன்றாங்க தாய்மார்களே நமக்கிட்ட என்ன இருக்குது அல்லாட்ட காட்டு நம்ம என்ன அமல் செஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மையத்து செய்திகள் எங்க உம்மா எங்கே உம்மாட உம்மா எங்கே வாப்பா எங்க வாப்பாட வாப்பா எங்க அவங்க அனுபவிச்ச நகைகள் எங்கே அவங்க உடுத்தின பட்டு சேலைகள் எங்கே அவங்க இருந்த வாகனங்கள் எங்கே தாய்மார்களை எல்லாம் கபுருல தாய் கபுருல தாய்க்கு பக்கத்தில் நமக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கா இல்லையா தந்தை கபுருல தந்தைக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா எவ்வளவு வாழ போறோம் எவ்வளவு காலம் வாழ போறோம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில என்ன சாதிச்சுட்டோம் மேலான தாய்மார்களே அல்லாக்கு அடிமையாகுங்க அப்துல்லா நான் என் பணத்துக்கு அடிமை இல்லை நான் என் ஆசைக்கு அடிமை இல்லை நான் என் இளமைக்கு அடிமை இல்லை நான் என் அறிவுக்கு அடிமை இல்லை நான் அல்லாட அடிமை அல்லா என்ன சொல்லானோ அதை செய்வேன் அல்லா என்ன சொல்ல செய்ய வேணாண்டோ அதை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தாய்மார்களே நமக்கு கண்ணை தந்தது அல்லா இல்லையா உம்மாவா கண்ணை தந்தாங்க குடும்பமா கால தந்துச்சு சாச்சவா நாவ தந்தாரு கைய தந்தது பெரியப்பாவா கால தந்தது யாரு தாய்மார்களே அலம் நஜா அல்லஹுவாயினை கண்ணை தந்தது அல்லா கைய தந்தது அல்லா பேசுற சக்தி தந்தது அல்லா உடம்புல நோய் இல்லாத வாழ்க்கை தந்தது அல்லா இரத்தத்தை ஓட்ட வைத்தவன் நம்ம தலகாணிய வச்சு தலையை வச்சு கண்ண பொத்துறமே தூக்கத்தை தருபவன் அல்ல பிறகு தூக்கத்தில் விழிக்க வைக்கிறவன் அல்ல சிறுநீராக மனமாக ஜலமாக வெளியாக்குறானே அல்லா வெளியாக்குறான் தாய்மார்களே சிறுநீர் வெளியாக என்ன செய்யறது அதனால மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லா கடிமையாகிறோம் நம்ம வாழ வரல ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம் அல்லாவ சந்தோஷப்படுத்துங்க அல்லா உங்க கணவன் மூலமா நிம்மதியை தருவான் உங்க பிள்ளைகள் மூலமா சந்தோஷம் தருவான் நீங்க அல்லாத பேச்ச கேளுங்க உங்க கணவன் உங்க பேச்ச கேட்பாரு நீங்க அல்லாத பேச்ச கேளுங்க உங்க பிள்ளைகளோட பேச்ச கேட்கும் எப்ப நம்ம அல்லாக்கு மாறு செஞ்சுட்டோமோ தாய்மார்களே உலகத்துல கணவன் மனைவி மாத்திரமல்ல நமக்காக வேண்டி படைக்கப்பட்ட கடல் நமக்காக வேண்டி படைக்கப்பட்ட காற்று நமக்காக வேண்டி படைக்கப்பட்ட சூரியன் நமக்காக வேண்டி படைக்கப்பட்ட உலகத்துல அமைப்புகள் அத்துணை எதிராக மாறும் கடல்ல சுனாமி வரும் காத்து புயலாக மாறும் கணவன் மிருகமாயிருவான் பிள்ளைகளால கண்ணுக்கு எரிச்சல் கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லை மேலான தாய்மாரிலே சோதர்களே ஆகையால் நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்துல பெண் என்றால் ஒரு கேவலம் ஆள் என்றால் ஒரு கண்ணியம் கபர்ல வைத்தோடனே கேட்கிற கேள்வி என்ன நீங்க ஆம்பளையா ஆ சொர்க்கவாதி நீங்க கபர்ல வச்சோட கேட்கிற கேள்வி என்ன நீங்க ஆனா பெண்ணா நான் பெண்ணு ஆ நீங்க பொம்பளையா அப்படியா தான் யோசிக்கணும் அப்படியா தான் அவட கேள்வி இருக்கு இல்ல தாய்மார்களே இல்லை கபர்ல வச்சோட கேட்கிற கேள்வி என்ன கே ரப்பு யாரு அது அரபியோ அஜமியோ நபியுடைய பொஞ்சாதியோ நபியுட வாப்பாவோ நபியுடைய புள்ளையோ நபியுடைய குடும்பமோ இல்லை தாய்மார்களை காபத்துள்ளாவை கட்டினது யாரு இப்ராஹிம் அலை இஸ்லாம் சஃபா மருவா யாரு ஹாஜர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் மேலான தாய்மாலை சகோதரிகளே இப்ராஹிம் அலி இஸ்லாத்திர வாப்பா ஹாஜர் அவங்கள மருமகள் ஹாஜர் ஹாஜரா அவங்களோட பேரை இஸ்மாயில் அலை இஸ்லாம் கபூர்ல சொல்லேலுமா நாளை கேமத்தினால சொல்லேருமா யாருலா என்னையாவா நரகத்துல போட போறேன் நான் யாரு தெரியுமா என்ன புள்ள யார் இப்ராஹிம் சாபத்துல்லாவ கட்டினவர் ஓண்ட நண்பன் ஏன மருமகள் யார் தெரியுமா ஹாஜரா சஃபா மருவா கிடையில ஓடிய உத்தமி ஏன பேரை யார் தெரியுமா இஸ்மாயில் இஸ்மாயில் அலைசலாம் அரபிகளுக்கெல்லாம் தந்தை அவர்களை மூலமாக அரபி அல்ல ஆரம்பிச்சான் ரசூல் இல்லாத பரம்பரை ஆ ஏண்ட பேரண்ட கையில காலில் தான் ஜம்சம் வந்துச்சு அல்லா ஏன குடும்பத்தால தான் வந்துச்சு ஏன குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா என்ன சொர்க்கத்துல போடுன்னு சொன்னா அல்லா ஆசர சொர்க்க அனுப்புவானா சொர்க்கத்துக்கு அனுப்புவானா தாய்மார்களே கியாமத்தினால அல்ல அதை பார்க்கறது இல்லை உங்க உங்களோட மகன் வந்து நபியா உங்களோட மருமகள் வந்து நபியில பொஞ்சாதியா இல்ல அத அல்ல பார்க்கறல தாய்மார்களே அதே மாதிரி அபு தாலிப் அவர் சொல்றாரு யாழ்லா என்னையா நரத்துல போட போறேன் நான் யாரு தெரியுமா நாற்பத்தி இரண்டு வருஷம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவரானே பைத்துல் முகத்தத்துல போய் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்களுக்கு தொழுக வைத்து நேரா இந்த உலகத்துல எந்த ஆணும் எந்த பெண்ணும் எந்த எந்த ஜின்னும் அடைய முடியாதே அப்படியான ஒரு சிறப்பானே மேராஜ் என்ற பயணம் பைத்துல் இருந்து முதல் வானம் இரண்டாவது வானம் மூணாவது வானம் ஏழு வானம் சிதத்தில் முந்தகா அதற்கும் நெருங்கிய மலாய்க்கா போக முடியும் எல்லா மலாய்க்காக்கும் போக முடியாது அந்த சிதறத்தில் முந்தகாவுக்கு மேலே யாருக்கும் போக முடியாது நமது உயிருக்கு உயிரானே உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா தாஜுல் மதீனா அதற்கு ரசூலுல்லா சொல்லல்லாஹு வாலை வஸல்லம் செல்லம் சிதறத்தில் முந்தகாவுக்கு மேல போனாங்க அல்லாஹ் சந்திச்சாங்க தாய்மார்களே அல்லாஹுவை சந்தித்த சந்தித்தவுடன் என்ன சொன்னாங்க நபீட முதலாவது வாயிலிருந்து வந்த வார்த்தை யாழ்லா என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அத்துணை இபாதத்தும் உனக்கு தான் யாழ்லா யாழ்லா என் உடம்பான வெளியாக இல்லாமலும் உனக்குதான் ஏன பணத்தால நான் என்னெல்லாம் நல்ல காரியம் செய்வாரோ அத்துணையும் உனக்குதான் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் அஸ்லாம் அலைக்க ஐயுகன் நபி தாய்மார்களே அத்தகையா இல்லையா தொழுகையிலே இது யாரு ஓதினது அல்லாவும் ரசூல்லாவும் படிங்க நேரத்தை ஒதுக்குங்க அத்தகையா எத்தனை பேருக்கு பாடும் அல்ல எவ்வளவு அறக்கத்தான் ஓதுறோம் அந்த கவலை வந்திருக்குதா தாய்மார்களே அல்லாவுக்காக நேரத்தை கொடுத்து படிங்க மதரசா முன்னால் இருக்கு மூத்த உளமாக்கல் நல்ல உளமாக்கல் இருக்கிறாங்க நம்ம நடு காட்டில வாழல்ல அழகால ஒரு சூழல்ல வாழ்றோம் தாய்மார்களே அத்தஹியாத்து அல் முபாரகாத்து ஸலவாத் சொன்ன உடனே நபி ஓ நபியே ஓ நபியே நேரடியா உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்றான் உடனே ரசூல்லா விடுவாங்களா நம்மள நம்மளை விட்டுருவாங்களா தாய்மார்களே அப்படிப்பட்ட ஒரு நபி கிடைக்குமா தாய்மார்களே ரசூல் இல்லாமலோ மாதிரி ஒரு நபி கிடைக்காது எந்த உமாவும் தந்த பிள்ளை மேல இவ்வளவு பாசம் இல்ல அதரத்த இல்ல எங்க மேல வச்சிருக்க பாசத்தை போல தாய்மார்களே எந்த தந்தையும் தன் பிள்ளை மேல இவ்வளவு பாசம் இல்ல இல்ல வைத்த பாசத்தை போல தாய்மார்களே அவ்வளவு பாசமான ரசூலுல்லா சொல்லு அலஹி அலஹி வசல்லம் அல்லாஹூ அக்பர் நபி பிறந்த காலத்திலே பொம்புல புள்ள பிறந்தா என்ன தருமா செய்வான் குழந்தை பிரசவ வேதனை வந்துருச்சா இப்ப ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வேதனை நடக்குது அந்த காலத்துல என்ன பண்ணுவான் கபரை தோண்டிடுவான் கபருக்கு பக்கத்துல தான் பிரசவ வேதனை நடக்கும் ஆம்பளை புள்ளையா வீட்டு கொண்டு போவான் பொம்புல பிள்ளையா ஏற்கனவே தோண்டி வச்சானே கபரு அதுல புதைச்சிருவான் தாய்மார்களே தாய்மார்களே ஏற்கனவே கபர தோண்டிருப்பான் பொம்பளை பிள்ளையா உசுரோடு பொழைச்சிருவான் இப்படிப்பட்ட காலத்துலதான் நமது உயிருக்கு மேலான கண்மணி அதற்கு சூழ்நிலோ வாலி செல்லம் பிறந்தாங்க பிறந்த என்ன தெரியுமா சொன்னாங்க சொன்னாங்க ரசூலுல்லா பெண் குழந்தைகளை நீங்க வெறுக்காயிங்க யாரு மூணு பொம்பளை பிள்ளைய பெறுவாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் வாஜி பண்ணாங்க அல்லாஹு சரி இது ரசூல்லா சொன்னது இல்லையா அல்லா எடுத்துமா சொல்றான் அல்லா சொல்கிறான் கணவன் மனைவி திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிக்கிற நேரம் எத்தனையோ பேர் கிப்ட் கொடுக்கறாங்க அன்பளிப்பு எல்லா ஊர்லயும் கொடுக்கறாங்க தகுதிக்கு ஏத்தவன் பேனை கொடுப்பாங்க பிரிட்ஜை கொடுப்பாங்க வேற என்ன கட்டில் செட்டு கொடுப்பாங்க பிறகு டீ கொடுக்கிற கப் இருக்கு இல்லையா முன்னூத்தி ஐம்பது ரூபா அதுதான் நிறைய கிடைக்கும் ஏன்னா அதுதான் விலை குறவு அவையெல்லாம் நிறைய கொடுப்பாங்க பொண்டாட்டி மாப்பிள்ளைக்கு சரியான சந்தோஷம் ரூம் நிறைஞ்சி அப்படியே கிஃப்ட் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுல பெருசா ஒரு பெட்டி இருந்தா அதை என்னடா இருக்கிற ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் இப்ப அல்லா சொல்றான் நீங்க கிப்ட் கொடுத்து முடிச்சிட்டீங்களா ஆமா உங்களால கொடுக்க முடியாத ஒரு கிப்ட நான் கொடுக்க போறேன் உங்க உலகத்தாலே உங்க நாடாலே உங்க வல்லரச நாடாலே நீங்க உங்கள்ட்ட இருக்க விஞ்ஞானிகளாலே உங்கள்ட்ட இருக்க படத்தால படையாலே கொடுக்க முடியாது மாத்திரமல்ல கற்பனை கூட பண்ண முடியாது ஒரு கிப்டே அந்த கணவன் மனைவிக்கு நான் கொடுக்க போறேன் அல்ல குரானிலே கிப்ட் என்ற வார்த்தையை பாவிக்கிறான் எந்த கணவன் மனைவியே நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு கொடுக்கிற முதலாவது கிப்ட் அல்லா சொல்றான் பொம்புல புள்ள தாய்மார்களே அப்ப பொம்பளை பிள்ளைய கொடுக்கிறது யாரு அல்லா ஆம்பளை பிள்ளைய கொடுக்கிறது யாரு அல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை கிடைக்கிற நேரத்துல தாய் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு நீளத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆம்பளை பிள்ளை கிடைக்குமா அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க கூட நீல கலர் பெட்ஷீட் நீல கலர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது நீல கலர்ல பிரியான் கோப்பல்ல நீல கலர்ல ஏன்னா குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரம் உமா நீளத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆம்பளை புள்ள கிடைக்குமா சரி ஆம்பளை புள்ள கிடைச்சிருச்சு இப்ப பொம்பளை புள்ள கிடைக்கணுமே அதுக்கு என்ன பண்ணணுமா குழந்தை கிடைக்கிற நேரம் ரோஸ் கலர் இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா பொம்பளை புள்ள கிடைக்குமா பெயிண்ட் அடிக்கிறது ரோஸ் ரோஸ் கலர் கட்டில் பெட்ஷீட் எல்லாம் ரோஸ் கலர் எல்லாம் வெள்ளை கலர் அரிசி இல்லாம ரோஸ் அரிசி இருந்தா அதையும் வாங்கிடுவான் தாய்மார்களே ரோஸ் கலர் பார்க்கறதால பொம்புலே நீளத்தை பார்க்கறதா ஆம்பளை இல்ல நாலு மாசம் ஆயிருச்சா அவ ஹை மலக்கில் முகக்கல் அந்த உயிருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வல்ல அனுப்புவோம் அந்த மலாய்க்கா வருவாரு அல்லாட்ட கேட்பாரு அல்லா நாலு மாசம் ஆயிருச்சு பெண் என்று உதவா ஆண் என்று உதவா அல்லா சொல்றான் ஆண் என்று ஊதுங்க ஆமல புள்ளே பெண் என்று பொம்பளை புள்ளே அவ்வளவுதான் மேலான தாய்மாலை சோதரிகளே இப்போ அல்லா எந்த கணவன் மனைவி ரொம்ப நேசிக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்கிற புள்ள என்ன பொம்பளை புள்ளே அதற்கு சொல்ல சொல்றாங்க மூணு பொம்பளை பிள்ளை பெத்தா சொர்க்கம் வாஜிபு ஒரு சாதி கேட்டார் யார சூழல்ல எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு எனக்குமா உங்களுக்கும் சொர்க்க வாஜிபுன்னாங்க தாய்மார்களே அல்லாட ரசூல் சொல்றாங்க மூணு பொம்பளை பிள்ளை பெத்தா சொர்க்க வாஜி பண்ணு நம்ம பைய சொல்றான் நீ மூணாவது பொட்டையை பெத்தா தலாக்கு வாஜி பண்றான் அல்லாஹு அக்பர் நீ மூணாலும் பொம்பளை பிள்ளைய பெற்றுறாத பெற்றுட்டா தலாக் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நேரம் அம்மா வீட்டுக்கு போயிரு இங்க வந்துடாத இதுக்கு தான் பயான் கேட்கணும் இதுக்கு தான் உலமாக்கள் அணுகணும் இதற்கு தான் என்ன செய்யறது உலமாக்கல் பயான் பண்றாங்களே போய் உட்காரணும் தாய்மார்களே உங்க கணவன் மாற போய் உட்கார வைங்க அல்லாத தொடர்பு இல்லை நல்லது கேட்கல அதனால் அவன் நினைக்கிறான் ஆண் ஆக்குறது பொம்புளே பொண்ணாக்குறது பொம்புளே அதனால தான் கேட்கிறான் ஏன் நீ பொம்பளை பிள்ளைய பெத்த ஒரு தாய் குழந்தைய பெத்தாலாம் கிடைச்சது பொம்பளை பிள்ளை இப்ப ஒரு பத்து பேர் போயிருக்கிறாங்க தாயையும் பிள்ளையும் பார்க்க அங்க போய் வயசு போல ஒரு கூட்டம் போகும் வயசு போல கூட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா பொம்பளை பிள்ளை என்ன சொல்லணும் நல்லம்மா அல்ல அவனுக்கு பறக்க செஞ்சிட்டான் உன உயிரை காப்பாத்திட்டான் உன புள்ளோட உயிரை காப்பாத்திட்டான் சுவப்பிரசவமா கிடைச்சிருந்தாலும் சொல்லணும் இந்த பத்து பொம்பளைகள் சொன்னார்களா ஏண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு பொட்டையா பெத்த அல்லாஹு அக்பர் கஷ்டப்படுற அளவுக்கு ஆம்பளை ஆயிருமா இது உசுர கொடுத்து பெத்த ஒரு தாய்க்கு சொல்ற வார்த்தையா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பொட்டையா பெத்த அப்படின்னா கஷ்டப்படுற அளவுக்கு ஆணாகுமா மேலான தாய்மாலை சோதர்களே ஆக அதர் சொல்றாங்க ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா உடனே ஒரு மலாய்க்காவெல்லாம் அனுப்புறான் எசுப்புள் பறக்கத்தை தப்பா உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை பறக்கத்தை கொட்டோ கொட்டு கொட்டுறாரு செய்யறாரு தாய் பிள்ளை இந்த பிள்ளைக்கு பறக்க செய் இந்த பிள்ளை வீட்டுக்கு போனா தந்தை எடுப்பாரு தந்தையின் பறக்க செய் இந்த பிள்ளை ஒருவன் திருமணம் முடிப்பான் அந்த கணவனுக்கு பறக்க செய் ஆக மௌத்து வரை இந்த பெண் பிள்ளை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பறக்க செய்ய என்று துவா செய்துட்டு அந்த மலாய்க்கா போறார் இந்த துவா ஆம்பளை பிள்ளைக்கு இல்லை வேளாள தாய்மாலே சகோதரிகளே ஒரு பொம்பளை புள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் கண்ணியம் மூணு பொம்பளை பிள்ளையா ரெண்டு பொம்பளை பிள்ளை சொர்க்க வாக்கும் அவ பெரியார் ஆயிட்டா குமரி ஆயிட்டா ஆ அப்பையும் இஸ்லாம் கைவிடலே குமரியாகிட்டாளா சொன்னாங்க ரசூலுல்லா செல்லம் ஈமான் திருமணம் என்பது ஈமாண்ட பாவி ஆண்களே உங்க ஈமான் பூர்த்தியாகணுமா நீங்க திருமணம் முடிய ஒரு ஆளுடைய ஈமானை பூர்த்தியாக ஒரு பெண் தேவை ஒரு ஆண் நல்லவனா கெட்டவனா தெரிந்து கொள்ள ஒரு மனைவி தேவை உலகமே நல்லவன் சொல்லுது அவன் நல்லவன் கிடையாது சொன்னாங்க உங்களிலே ஆக சிறந்தவர் யார் தெரியுமா எங்கள்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவோம் உங்கள சிறந்தவர் யாரு அந்த டாக்டரு அல்லது அந்த லாயரு அல்லது அந்த முஃப்தி அல்லது அந்த அதிரத்து அல்லது பள்ளி தலைவர் அல்லது இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு என்னென்னவோ சொல்லுவோம் தாய்மார்களே அல்லாட ரசூல் சொல்றாங்க உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா எந்த மனைவி தன் கணவனை பார்த்து நீ நல்லவன் என்று சொன்னால் அவன் தான் இந்த உலகத்திலே நல்லவன் தான் ரசூலுவோம் அப்ப நான் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சு கொள்ளவும் ஒரு பெண்ணு தேவை நான் அவுளியாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறவும் ஒரு பெண்ணு தேவை தாய்மால உலகத்துல எல்லாத்திலும் அவுளியா பட்டம் வாங்கலாம் பொஞ்சாதியில வாங்கல ஏண்டா நம்மோட வெளிரங்க உள்ரங்கம் பெண்ணுக்கு தான் தெரியும் நம்ம சுபம் தொழுது தூங்குறோமா சுபம் இல்லாம தூங்குறோமா பொஞ்சாதிக்கு தான் தெரியும் வீட்டுல என்ன செய்யறோம் பொஞ்சாதிக்கு தான் தெரியும் நம்ம வெளியில போனா அவர் பெரிய அவுளியா அவர் பெரிய நாடா அவரோட பயான கேட்டீங்களா சுபானல்லா அப்படின்னு ஆனா வீட்டுல போனா பொஞ்சாதிக்கு தான் தெரியும் ஒரு ஹசரத் பயன் பண்ணாராம் ஹராத்தை சாப்பிடக்கூடாது என்று கொடுத்த பயான்ல ஊர் மக்கள் நினைச்சாங்களா இதுக்கு போற ஹராத்தை வாயில வைக்கலாம் நினைச்சாங்களா அது வாழ்ந்தா இது ஹசரத் மாதிரி வாழணும் என்ன பயான்னு நினைச்சாங்களாம் வீட்டுக்கு போய் பார்த்தா பொஞ்சாதி கோழி ஆக்கி வச்சிருந்தா இவர் வாங்கி கொடுக்கல கேட்டாரா ஏண்டி நான் தான் கோழி வாங்கி தரலையே பக்கத்து வீட்டு கோழி அறுத்து வச்சுட்டேன்டான் நாசமா போனவளே அடி ஹராத்தியா நீ செஞ்ச நான் இப்ப அந்த பயானத்தான் பண்ணிட்டு வரேன் இந்த பாருங்க ரொம்ப பேசாதீங்க விருப்பமா சாப்பிடுங்க இல்லாட்டி விடுங்க எவ்வளவு நாள் கருவாலை இடத்துல நிற்கிறது இவர் பார்த்தா கோழியான நல்லா தான் இருக்குது கேட்டாரா கோழி பக்கத்து வீடு இந்த மிளகா மஞ்சள் கொச்சிக்கா பச்சை அதாவது கருவேப்புள்ள இது இந்த தண்ணி நெருப்பு தட்டி இதெல்லாம் யார்கிட்ட இதெல்லாம் போய் கலவெடுப்பாங்க இதெல்லாம் மூட்டுதாமா அப்ப தண்ணி நம்மடையா மஞ்சள் நம்மடையா ஆமா அப்ப ஆழம் ஆளால் கோழி ஹராம் தாராம் போச்சா சரி ஆழத்தை ஊத்து ஆழத்தை ஊத்த கூட அப்படி கோல் காலும் கோழி காலும் சேர்ந்து வருது எடுத்து போட கவலை கேட்டாரா நீ கோழிய பா பான்னு கூப்பிட்டியா அது தானா வந்துச்சான்னு கேட்டாரா அவ சொன்னாலா நான் பா பான்னு கூப்பிடல நான் அரிசிய புரட்சிக்கிட்டு இருந்தேன் தானா வந்துருச்சாலா இப்ப இவர் சொன்னாரா தானா வந்தாகலால் பா பான்னு கூப்பிட்டா ஆளாந்தாரா தாய்மார்களை இந்த பொஞ்சாதில போய் நான் நல்ல வேண்டாம் நம்புவாளா அவட்ட நல்ல பட்டம் கிடைக்க முடியுமா அதான் சொன்னாங்க உலகமே உன்னை அவுளியா என்னட்டு நீ அவுளியா கிடையாது உன் மனைவி உன்னை நலவது சொல்லணும் பாருங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் கண்ணியம் ஒரு குமரி ஆகிட்டாலும் கண்ணியம் பிறகு அவ குழந்தையை பெற்று தாயாகிட்டா சுபகான இந்த உலகத்திலே பெண்ணு கிடைக்கிற ஆகப்பெரிய ஒரு பாக்கியமான வார்த்தை தாய் என்ற வார்த்தை தான் தாய்மார்கள் சொன்னாங்க ரசூல்லா உங்களுக்கு சுவர்க்கம் வேணுமா உங்களோட தாயின் காலடியில் நாங்க ரசூ சொல்லார் தாயின் காலடியில் சொர்க்கம் மேலான தாய்மார்களே இதெல்லாம் எப்ப சொன்னாங்க குழந்தை பெண் குழந்தைகளை உயிரோடு பிறக்கிற காலத்திலே பெண்ணு பிறந்தாலே கேவலம் என்று நினைக்கிற காலத்திலே எவ்வளவு கண்ணியம் கொடுத்தது இஸ்லாம் எவ்வளவு சிறப்பு கொடுத்தது இஸ்லாம் ரசூலில்லா எவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க தாய்மார்களே இன்னைக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிற கேவலத்தை போல இந்த உலக வரலாறு எப்பையும் கொடுக்கல தாய்மார்களே அவ்வளவு கேவலமாக்கிறாங்க பெண்களே பாருங்க எந்த இடத்துல பெண்களோட போட்டோ இல்லை அல்லாஹு சீரழிந்த சினிமா அந்த சினிமாவிலே பொம்பளை எப்படி எல்லாம் காட்டி பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறோம் வியாபாரத்தில் பொம்புலே சோப்புல பொம்புலே ஒரு த்ரீவில் கேபிள் வாங்கினா கேபிள் அதில் இருக்கிறதுல பொம்புலே பெண்ணை காட்டு வியாபாரம் செய்கிற காலத்திலே இஸ்லாம் சொல்லுகிறது தாயே உங்க கால் அடியில சுவர்க்கம் மனைவியே நீ நல்லவன் சொன்னாத்தான் உன் கணவன் நல்லவே பெண் பெண் பிள்ளைகளா மூணு பொம்பளை பிள்ளை சொர்க்கவாதி முன்னு இஸ்லாம் சொல்லு தாய்மார்கள் எவ்வளவு அன்பு பாத்தீங்களா எவ்வளவு இறக்கம் பாத்தீங்களா அந்த ரசூல் இல்லா மேராஜில சொல்றாங்க எனக்கு மட்டும் சலாம் இல்ல ஏன முஸ்லிமான மூமிதான பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் மோண்ட ரகமத்தும் சலாமத்தும் உண்டாகட்டும் என்று சொல்லா சொல்லும் பொழுது அடுத்தது சொல்றாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தாய்மார்களே மெஹராஜ் அவ்வளவு தூரம் அல்லாஹ் அழைத்து மூணு விஷயம் கொடுத்தான் அல்லா சும்மா அவ்வளவு தூரம் அழைச்சி சும்மா விடுவானா நமக்கு ஒரு நெருங்கிய நண்பரோ உறவினர்களோ தூரத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க சும்மா வெறும் கையோட அனுப்புவோமா அல்ல ஏழு வாரத்துக்கு மேல அழைச்சி சும்மா அனுப்புவானா ஏழு வாரத்துக்கு மேல அழைச்சி அல்லா கொடுக்கிறான் கிப்ட் பாருங்க அல்லா கொடுத்த முதலாவது என்ன தெரியுமா சூரத்துள் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்து ஜிப்ரைல் அலி இஸ்லாம் மூலமா அல்லாஹ் கொடுத்தார் ரசூல்லாக்கி ஆனால் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத்து ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி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 சிறுக்கு செய்யாம என்ன வந்து சந்திக்க சொல்லுங்க அவர்களை மன்னிப்பது என் மீது கடமையா இருக்கிறான் சுபகானல்லாம் சிறுக்கு செஞ்சவங்க இன வைக்காம வர சொல்லுங்க சின்ன சிறுக்கோ பெரிய சிறுக்கோ தாய்மார்களே சின்ன சிறுக்க பயந்து கொள்ளுங்க சிலைய வணங்குறது மரத்தை வணங்குறது தண்ணிய வணங்குறது சூரியனை வணங்குறது இவையெல்லாம் பெரிய சிறுக்கு ஆனா சின்ன சிறுக்கு இருக்கு தாய்மார்களே நம்பிக்கை சம்பந்தமான சிறுக்கு அது ரொம்ப பயந்து கொள்ளுங்க நோய தாரது அல்ல குணமாக்குறது டாக்டர் இல்ல தலைவலிய தாரது அல்ல தலைவலிய சோமாக்குறது பெனடோல் இல்லை சின்ன சிறுக்கு விளங்குதா பெனடோலி மூலமா அல்லா குளமாக்குறான் தண்ணி மூலமா அல்லா தாரத்தை போக்குறான் சாப்பாடு மூலமா அல்லா பசிய போக்குறான் இதுதான் ஈமான் தாய்மார்களே பாம்பு கொத்தினதுனால மௌத்து இல்லை அவருடைய மௌத்துக்காக வேண்டி பாம்பு கொத்திருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததால மௌத்து இல்லை அவருடைய மௌத்துக்காக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆ தண்ணீர்ல மூழ்கடிக்க மட்டும் மௌத்து இல்லை அவருடைய மௌத்துக்காக தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாரு இதுதான் ஈமான்தாரியுடைய பேச்சு இதுதான் உண்மை பாம்பு கொத்தினால மௌத்துன்னா இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் பாம்பு கொத்தப்பட்டதோ அவங்க எல்லாம் மௌத்தாயிருக்கோம் இருக்கணும் பிறந்தவர் குடிச்சா தலைவலி போகும்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் தலைவலிக்கு பிறந்தவர் குடிச்சாங்களோ அவங்க தலைவலி போயிருக்கோம் தண்ணீர்ல மூழ்க கடித்ததினால மௌத்துன்னா இந்த உலகத்தில் யாரெல்லாம் தண்ணில மூழ்கினாங்களோ அவங்க மௌத்தா இருக்கும் இல்ல தாய்மார்களே சுனாமியில போயே திரும்பி வந்திருக்கிறாங்க பிளைட்ல விழுந்து கீழே விழுந்து தப்பிச்சிருக்கிறாங்க சின்ன சிறுக்க பயந்து கொள்ளுங்க ஏண்ட மூத்த பையன் ஜப்பான் போகலன்னா ஏண்ட குடும்பம் நடு நடு தெருவுல நவுதுவில்லா சிறுக்கால வார்த்தை தாய்மார்களே ஏன்னா மூத்தவன் ஜப்பான் போன சுட்டி தப்பியாம் அவ ஜப்பான் ரப்பா ஏண்ட மாப்பிள பக்கு இல்லைன்னா நாங்க முடிஞ்சு தாய்மாரலே ஆகையால் அல்லா சொல்றான் சுருக்கு செய்யாம வர சொல்லுங்க நான் மன்னிக்க கடமைன்றான் மூணாவது அல்லா தொழுகையை கொடுத்தான் தாய்மார்களே தொழுகையை கொடுத்தான் எவ்வளவு பொறுமதியா இருக்கும் தொழுது கொள்ளுங்க தாய்மார்களே தொழுது கொள்ளுங்க உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சில நாட்களை தவிர மற்ற நாள்ல தொழுகை விட அனுமதி இல்லை அவன் பைத்தியக்காரன் ஆகணும் அல்லது மயக்கமுற்று கீழே விழணும் இதமாய் ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களை தவிர தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லே இல்லே இல்லே தொழுகையை விட்டாயிங்க தொழுகையை விட்டவை எதை தொட்டாலும் தருத்திரம் தாய்மார்களே எந்த லாபம் எதிலையும் கிடைக்காது எந்த நிம்மதி எதிலையும் கிடைக்காது தொழுகை அல்லா தண்ணி பக்கம் அழைத்து கொடுத்த சாமா ஆக மேலான தாய்மார்களே சோதர்களே அல்லாஹு சுபானோ தாலா அதரத் ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைஹி வாலிஹி மூலமாக நமக்கு சகலவிதமான அறிவையும் சகலவிதமான விஷயம் சொல்லி தரப்பட்டிருக்கு ஆக தாய்மார்களே அல்லாக்கு அடிமையாக வாழும் உலகத்தில் அப்படி வாழும் பொழுது நமக்கு தோதுவான கனவே நம்மளை சந்தோஷப்படுத்துற கனவே நம்மள கண்களை குளிர வைக்கிற பிள்ளைகள் நம்மள சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைகள் நம்முடைய மருமகே நம்முடைய பேரே நம்முடைய பேத்தி இவையெல்லாம் அல்லா மாஷா அல்லா தன்னை குளிச்சியா தருவா தாய்மார்களே தாய் தந்தை சொந்த நல்லா இருக்கிறாங்களா அல்லாக்கு இருக்கிறாங்களா பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்லா தருவா தாய்மார்களே நீங்க பாருங்க நபிமார்களுடைய தாய்மார் எப்படி இருந்தாங்க தாவிகள தாய்மார் எப்படி இருந்தாங்க அவுளியாக்கட தாய்மார் எப்படி இருந்தாங்க சும்மா யோசிச்சு பாருங்க தேங்காய் மரத்துல மாங்காய் வராது மாங்காய் மரத்துல தேங்காய் வராது தாய் தந்தை கெட்டிருந்தா தாலிகான பிள்ளைகள் ரொம்ப குறைவு ஆகையால் தாய்மார்களே குர்வானுக்கு அடுத்த அந்த சொல்லே கிதாப் எழுதின இமாம் புகாரி கண்ணிரண்டு இல்லாமல் போய்விட்டது பார்வை இல்லாமல் போய்விட்டது கண்ணு குருடாயிருச்சு அந்த தாய் எந்த ஸ்பெஷலிஸ்டையும் போகல தகஜத்தில் அழுகிறா தகஜத்தில் அழுகிறா சுபகானல்லா கண்ணு இல்லாத அந்த குழந்தைக்கு அல்லா தாயுடைய துவாவின் பறக்கத்தாள் கண்ணொழிய கொடுத்தான் கண்ணொழிய மாத்திரமல்ல ஹதீசுடைய ஒளியையும் கொடுத்தான் தாய்மார்களே பத்து லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் இமாம் புகாரிக்கு எல்லா ஒளியாக்களும் இமாம்களும் வானத்திலிருந்து வந்தவங்க இல்லை மரம் வெடிச்சு வெளியே வரல பூமியை பிளந்து வெளியே வந்தவங்க இல்லை உங்களமாய் தாய்மார்கள் உருவாக்கினாங்க அன்வர்ஷா காஷ்மீரி ரஹிமோ போறாங்க உமாவை சந்திக்க ரொம்ப நாளைக்கு பிறகு போய் சொல்றாங்க உமா எனக்கு ரெண்டு விஷயம் அல்லா வாழ்க்கையில தந்துட்டான் என்ன மகனே என்ன முதலாவது உமா நான் எந்த கிதாவை ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படியே மனப்பாடம் ஆயிருது அன்வர் ஷா கஷ்மீர் அமத்துல உமாட்ட சொல்றாங்க உமா ஒரு தடவை பார்த்தா போதும்மா எந்த கிதாபு உடனே மனப்பாடம் ஆயிரும் அல்லாஹ் ரெண்டாவது என்ன மகனே ரெண்டாவது உமா நான் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாகவே கனவுல காண்றேன் நான் சுபகான தாய் சொல்றா மகனே நீ எப்படி காணாம இருப்ப நீ சிறு வயசுல நீ பால் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா பொது எடுத்துட்டு நீ பால் குடிச்சு முடிக்கிற வரை நான் தலவா தோதி கொண்டே இருப்பேன் தலவா தோதி உன்னை தூங்க வைப்பேன் தலவா தோதி உன்னை விழிக்க வைப்பேன் நான் குழந்தை கிடைக்க இருக்கிற நேரம் எல்லாம் அதிகமாக தலவா தோதினே அந்த பறக்கத்தால் மகனே இன்று நீ ஒவ்வொரு நாளும் ரசூல் இல்லாகவே கனவிலே காண்றாய் சொன்னார் சுபகானல்லா நூலை போல சேல தாய போல புள்ளே மேலான தாய்மார்களே சகோதரிகளே அன்வர்ஷா ஷா காஷ்மீர் யாரு அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை இந்த உலகத்துக்கு தந்தது ஒரு தாய் இல்லையா இமாம் ஷாபி அவங்க இருக்கிறாங்க ஆனாலே வாப்பா இல்ல அந்த தாயிட தருமிய வீடு வீடா சட்டிபான கழுவா துணிகளுக்கு தாய போட்டு கொடுப்பா பிள்ளை அனுப்பினா அக்பர் எவ்வளவு பெரிய இமாமாக இந்த உலகத்துல மாறினாங்க தாய்மார்களே ஏன் உங்களுக்கு ஒரு இமாம் ஷாபி இப்ப தரையலாவா அன்வர் ஷா காஷ்மீர் இப்ப தர முடியாதா ஹாஜா அஜ்மீருக்கு ஒரு பிரயாணம் செஞ்சாங்க தொண்ணூறு லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தான் சுபகான் அல்லாஹ் ஒரு கோடிக்கு பத்து லட்சம் கம்மியா ஹாஜா முகிதிஷ்டி ரஹமத்துல்லாலி வீட்டுக்கு வருவாங்க உமா பசிக்குது உமா அப்படியா அல்லாத கேளு வெக்கம் இல்லையா என்கிட்ட கேட்கிற ஒவ்வொரு ரெண்டகா தொழு ஒவ்வொரு ரெண்டகா தொழுவாங்க உடனே ரொட்டியை சுட்டு ஒழிச்சு வச்சிருவாங்க உமா நான் அல்லாட்ட கேட்டேன்மா போய் பாரு அல்ல எங்கேயாவது வச்சிருப்பான் அல்ல ரொட்டி உமா அல்லா தந்துட்டா அல்லா தந்துட்டா சுபஹானல்லா அந்த தாயோட தர்பியத்தை பாத்தீங்களா தாய் கொடுத்த பயிற்சியை பாத்தீங்களா ஒவ்வொரு நாள் இப்படிதான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா ரெண்டகா தொழு யாழ்லா பசிக்குது யாழ்லா உடனே தாய் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருவா அல்லா கொடுத்த ஈமான் வளருது ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்தாங்க ரொட்டியை சுட்டு வைக்கல ஓடோடி வராங்க ஆஹா இன்னைக்கு புள்ள வருவா பாப்பா உமா இல்ல சாப்பா எடுத்தாரு அல்லா இல்லையா கால தொழுது கேப்பா அல்லாட்டே பிறகு போய் பாப்பா ரொட்டி இருக்காதே இவ்வளவு நாள் நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிருமே நான் கொடுத்த பயிற்சி வீணா போயிருமே ஓடோடி வாரா ஓடோடி வாரா சுபஹான் எல்லாம் புள்ள சாப்பிட்டு கொண்டு இருக்கு கேட்டாலா மகனே உனக்கு எங்க வாப்பா சாப்பாடு அன்வ யாரு காஜா அமைச்சு ஸ்ரீராமத்துல சொன்னாங்க உமா என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க நீங்க தானே சொல்லுவீங்க அல்லா தாராண்டு நான் வந்தேன் நீங்க இல்ல சாப்பாட்டை நீங்க இல்ல அல்லா இல்லையா ரெண்டா சொல்லுவேன் அல்லாட்ட கேட்டு போய் பார்த்து ரொட்டி இருந்துச்சு ஆனா உமா இன்னைக்கு வளமைக்கு மாட்டோமா ரொம்ப ருசியா இருக்குமா தாய்மார்களே அல்லா சொல்றான் நீங்க நடந்து வாங்கினா ஓடிவாரே நீங்க ஒரு ஜான் வாங்கினா ஒரு முழம்பாரே அல்லா கைவிட மாட்டான் தாய்மார்களே அல்லோ சுவர்க்கத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்தான் அவங்க தான் ஹாஜா முஹிதீன் அஜ்மீர்ல டாக்காவுக்கு ஒரு பிரயாணம் செஞ்சாங்க தொண்ணூறு லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க தாய்மார்களை அடிக்கொண்டே போகலாம் அவுளியாக்களின் தலைவர் யாரு ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி கத்தசல்லா சிறகுல் ஆகப்பெரிய வழி எந்த அவுளியா வந்த அந்த தடை முடியாது அவங்க சிறுபிராயத்தில் ஆனாவே நாற்பது பொற்காசுகளை உள்ள வச்சு உம்மா சொல்றான் மகனே எந்த சந்தர்ப்பத்திலும் போய் சொல்லிடாவே அந்த வார்த்தை தான் கௌசுநாயத்தை கௌசுநாயமாக மாற்றியது தாய்மார்களே பொய் சொல்லாதே நம்ம பிள்ளைக்கு அப்படி சொல்லியிருக்கிறோமா சொல்றோமா தாய்மார்களே பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறோமா கொள்ளை கோஷ்டி மஹமூத் அவன் பிடிச்சான் கேட்டான் தம்பி உன்ட்ட என்னவாப்பா இருக்கு நாற்பது தங்க காசு இருக்கு எங்கப்பா இருக்கு இந்த உள்ள சட்ட பைக்குள்ள வச்சு தைச்சிருக்கிறேன் என்னடா இருக்குது வெளியில உள்ளதெல்லாம் ஒழிக்கிறான் எங்களை கண்டுட்டு நீ ஒழிச்சத வெளியே இருக்கின்ற ஆமாமாமா ஆமா எங்க உமா சொல்லியிருக்கிறாங்க எந்த சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லாத அஞ்சு லட்சம் பேர் அப்துல் காதர் கையில சௌபா செஞ்சிருக்கிறாங்க தாய்மார்களே அந்த அஞ்சு லட்சம் பேர்ல முதலாவது சௌபா செய்தது மஹமூத் என்ற கொள்ளை கோஷ்டியினர் யாரு காரணம் அந்த தாய் கொடுத்த பயிற்சி தாய்மார்களே ஆக மேலான தாய்மார்களே சோதர்களே நபிகள் நாயகம் சொல்லல்லா சொன்னாங்க உங்களை நான் யாரை பார்க்கல பெண்களை போல பெண்களுக்கு அல்ல எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கான்னா அவங்க எதை நினைச்சாலும் சாதிப்பாங்க எவ்வளவு பெரிய அறிவாளின அறிவையும் மலுங்க செஞ்சிருவாங்க தாய்மார்களே அல்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தியை தந்திருக்கிறானே தீனுக்கு பாவீங்க உங்க கணவனை சொர்க்கவாதி ஆக்குங்க உங்களோட பிள்ளைகளை சொர்க்கவாதி ஆக்குங்க நாலு வயசு புள்ள வந்தாரு ஹசரத் உட்கார்ந்தாரு நாலு வயசு பிள்ளைக்கு ஹசரத் ஆபாத்தான் ஆரம்பிச்சாரு அந்த பிள்ளை சொல்லிச்சா ஹசரத் ஆபாத்தா வேணா சுபஹானல்லதி அஸ்ரோ பிஅபுதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா ஹவுலஹு 15வது ஜுஸு எனக்கு சொல்லித்தாங்க ஹசரத் கேட்டாரா மகனே இப்பதானே வந்திருக்கிற நீ பள்ளிக்கு ஆபாசா கூட ஓதினது இல்லையே உனக்கு மத்த ஜுசு எல்லாம் எப்படி பாடம் அந்த புள்ள சொல்லிச்சா ஹசரத் ஏன உம்மாட மடியில நான் உட்கார்ந்து இருப்பேன் ஏன உம்மா குருவான ஓதுவாங்க ஓதுவாங்க ஓதுவாங்க கேட்டு கேட்டு எனக்கு பதினஞ்சு ஜூலி மனப்பாடம் நான் ஆயிரம் மடி ஆரம்ப பாடசாலை தாய்மார்களே மூலானா ஒவ்வொரு பாடம் போய் சொல்லுவாங்க ரஹமத்துல்லாஹி அலை நான் உம்மட மடியிலே என்ற சூறாவை ஓதி என் தாய் எனக்கு தஸ்தீர் பாடம் நடத்தினா ராத்தில் புரூஜ் என்ற சூறாலே அல்ல ஒரு கொடி அரசனை பத்தி சொல்றான் அதை பத்தி என்ன உமா நான் மடியில் இருக்கும் போது எனக்கு சொல்லி தருவாங்க உமரு பாலம் புரஹமுல்லா சொல்லுவாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே ஆகையால் நாங்க வாழ வரல ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம் ஒரு பெரிய பிரயாணம் இருக்குது சக்கராத் மௌத்து கபரு பிறகு மீசான் ஹஷிர் சிராத் பிறகு நம்முடைய பிரயாணம் சொர்க்கத்தில் முடியும் அல்லா நம் அனைவருக்கும் கிருபு செய்யணும் அப்படி இல்லையா அல்லாஹ் பாதுகாக்க நரகத்தில் முடியும் தாய்மார்களே நம்முடைய பிள்ளைகளை நரகத்து ஒளிகட்டி ஆக்கிறாயிங்க கணவன் மாற நரகத்து ஒளிகட்டி ஆக்கிறாயிங்க உங்க கையில இருக்க தாய்மார்களே சொருக்கவாதி ஆக்குங்க அல்லாஹ் நம் அனைவரும் ஈருலகத்தில் வெற்றி பெற்ற கூட சேர்த்தல் புரிவானாக யாழ எங்க எல்லாத்திர பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா தாய் சிந்திர பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா சகோதர சகோதரி பாவலை மன்னிச்சியா அல்லா மனைவி மாட பிள்ளைகளோட பாவலை மன்னிச்சிரியா அல்லா பூரா உலக முஸ்லீம்களோட பாவலை மன்னிச்சிரியா அல்லா யாழ்லா பாவத்துல வெறுப்பத்தா யாழ்லா நன்மையில ஆர்வத்தை தாயா அல்லா யாழ்லா ஹராத்துல வெறுப்பத்தா யாழ்லா குர்வானை பார்க்கறது இன்பத்தை தாயா அல்லா நாங்க எல்லாம் சொர்க்கவாதியாக்க நசீபத்தாய் அல்லா எட இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்லா சக்கராத்துல களிமாவ தாய் அல்லா கபூர்கள் தாய் தந்தை சகோதர சகோதரி பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா கபூர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லா இந்த மஜுமாவை கபூர் செய்யா அல்லா இந்த மகல்லாவை கபூர் செய்யா அல்லா இந்த மதரசாவை கபூர் செய்யா அல்லா இரு விளமாக்களை கபூர் செய்யா அல்லா இந்த நல்ல முன்பு ஏற்பாடுகளை கபூல் இங்க வந்திருக்கிற